வணக்கம் தம்ம பதம் என் மகங்களும் அவர்களின் மகங்களும் சூரியனும் சந்திரனும் உள்ளவரை தம்மெனிலுக்கும் தம்மத்தே வழியில் மக்கள் பின்பாற்றுவார்கள் தம்மத்தை பின்பாற்றுவர்கள் இன்மை மயிலும் இன்பம் அடைவார்கள் மாமன்னன் அசோகர் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நன்றி திருமதி இ அம்பன் முத்து ஆலோசகர் திருமதி ந வீரமணி தலைவர் புத்தர் ஒளி பம்பாற்று மையம் சென்னை கிளை வாழ்நாள் எல்லாம் தம்மம் போன்றிய கிரிந்தே ஸ்ரீ தம்மானந்தா அவர்களுக்கு நன்றி නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස இணைகள் வகை ஒன்று மனம் முன்னோடி மனம் தலைமை தீயது பேசும் தீயது செய்யும் மனம் துன்பத்தால் தொடப்படும் காலை தொடரும் வண்டியாய் இரண்டு மனம் முன்னோடி மனம் தலைமே தன்மை பாடும் மன்னத்தை மகிழ்ச்சி நிறக்கும் விடாதம் தொடரும் நிழலென மூன்று அவர் என்னை ஏமாற்றினார் அவர் என்னை துன்புணித்தினார் அவர் என்னை தோக்கடித்தார் அவர் என்னை கொள்ளையிட்டார் இந்த நினைவுகள் பசுமை பையில் அதில் எப்போதும் நிரந்திருக்கும் வெறுப்பு நான்கு அவர் என்னை ஏமாற்றினார் அவர் என்னை தும்புணித்தினார் அவர் என்னை தோக்கடித்தார் அவர் என்னை கொள்ளையடித்தார் இந்த நினைவுகள் பசுமை பைகள் தேய்ந்து விடரற்றுமோ அவை ஐந்து வெறுப்பை வெறுப்பால் துறக்கும் வழியில்லை இவர் உலகில் தொய்க்கலாம் வெறுப்பை அம்படும் தம்மத்தால் ஆறு அவர்களுக்கு தெரியாது விவாதித்து பயங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அமைதியாக இருக்கிறாங்கள் எல்லோருக்கும் ஒன்று மரணம் என்பது ஏழு ருசித்த உணவு காமம் புசித்த உடல் வேக்கின் வெளி இயற்கை மட்டும் சோம்பல் இவை மிகைந்த வாழ்வு பெரும் புயலில் விசிறி அடிக்கப்பட்ட வேறற்ற மரம் எட்டு தெளிந்த உணர்வு அறிவிந்த உணவு நம்பிக்கையின் பெயர் ஒளியும் தேப்பற்றும் ஆளுக்களும் அமைந்து வாழ்வ ஆசனைய கொன்றும் தீயக்களும் அசைக்க வியலா கல்மழை துன்று ஒன்பது தன் அடக்கமற்றவர் உண்மை கலங்களை தவறாதவர் துடைவின் தொடராய் அணிந்திராலும் மதிப்புவர் அல்ல பத்து கலைகளை விசித்த තුම්මෙහි தியானன்களால் கட்டப்பாடு வாமே மஞ்சள் துவராடைக்கு மதிப்புருவத்தம் பதினொன்று தேவை அற்ற வெளிகையில் தேவையும் தேவைகளில் தேவையற்றதையும் பறவைகள் உன்னோடு இல்லை உண்மையான தேவையை பனிரெண்டு தேவைகளில் தேவைகளையும் வைகளையும் தேவையற்றவைகளையும் பறவையில் உணர்வுகாங்கள் தேவைகளே உண்மையானது பதிமூன்று மலை புகும் சரியாக வேயப்படாது கூரையில் அசை புகும் சரியாக பக்குவப்படாத மனதுக்குள் பதினான்கு நல்ல வேயப்பட்ட கூரை புக முடியாத மலை உயர்ந்து ஓங்கிய மனம் புகவோர்த்தும் பேராசை பதினஞ்சு எப்போதும் வருத்தம் தீமைகள் புரிவோர்த்து புரியும் தீமைகளே தீயாய் சுட சுட இன்னும் கூடும் பாரம் பதினாறு இன்பம் மேலும் இன்பம் எப்போதும் இன்பம் நீளும் இன்பம் நெச்சியில் தூய்மை பெருங்கும் இன்பம் இன்பம் பதினேழு உழலுவாய் துன்பத்தில் என்றும் தீமைகள் செய்பவர் தீமைகள் செய்தோமே என எண்ணெய் துன்பத்தில் பெரும் வழியில் ஓடுவார் தண்ணியாரும் பதினெட்டு மகிழ் உருவாய் நான் எல்லாமே நன்மை புரிபவர் தம்மை புரிந்தோ என என்னை இன்னும் மகிழ்வி அடைவார் மகிழ்ச்சியின் உச்சியில் பூவாய் பூவாய் மலர்ந்து பத்தொம்பது ஞான புத்தகளில் நிறைய வாசித்தாலும் அதை பின்பற்றது விழுப்பற்றவர் மற்றவர் மாடுகளை இம்பவர் பேரின்பு வாழ்வே புண்களுக்கு பண்கிலாதவர் இருபது குறைவாக ஞான நூலகத்தில் வாசித்தாலும் அந்த வார்த்தைகளில் படி நவர்ப்பவர்கள் பேராசை பற்றின்று இரற்றும் வெறுப்பு இல்லாத உண்மையை அறிந்து தீமைகளுக்கு இரட்டு விடுதலை மண் தொண்டு பெரும்பு வாழ்வில் பங்கேற்பர் இத்துடன் இணைகள் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் விழிப்பு வகை ஒன்று விழிப்புடன் இருத்தல் சாகாமையின் வழி விழிப்பு அற்ற இருத்தல் சாதையின் விழித்து இருப்போர் சாகார் விழிக்காது இருப்போர் செத்தார் இரண்டு தீர்க்கமாக விழிப்புட்டும் விழிப்பு நின்மயக்கும் உள்ள வெற்றுப்பாடுகளை உணர்ந்தோர் விழிப்பின் ஒளிகளில் திளைத்து ஒளிரும் ஆலைமை அடைவர் மூன்று மராத தியானம் என்றும் அலைவராது மனையினை கொண்டோர் விடுதலை கண்டு நிப்பானம் அடைவர் தன்னிலை உயர்ந்து நான்கு ஆற்றல் மிதை மனம் நன்னடத்தை தன்னிலை கட்டுப்பாடு நீதிமை விழிப்பு நிலை நல்வாழ்வு உளரல் வாழ்வல் கொன்றாதும் புகழொண்டு ஐந்து அறிவுள்ளோர் செய்வர் வெள்ளத்தில் மூழ்காத தீயொன்றை கடும் முயற்சியினாலும் தலைமை இனாலும் ஒழுக்கத்தினாலும் கட்டுப்பாட்டாலும் ஆறு கூரை அறிவிடர் மனிதர் விழுப்பற்று தானே இழக்கிறார் நிறை அறிவிடை மனிதர் தான் விழுப்பி நிலையே உயர் செல்வம் ஆக்குகிறார் ஏழு விழுப்பற்றம் புலனின்பு அடிமை உற்றும் இருத்தல் வேண்டாம் தியானமும் விழிப்புணர்வும் கொண்டாரே உயர் இன்பம் அடைவோர் எட்டு அறிவுடையோர் விடுப்பினார் விழுப்பையுமே வேர் அரைக்கின்றன துன்பத்திலிருந்து விலகி அறிவின் உச்சியில் இருந்து துன்பம் அடையும் உயர்களை பார்க்கின்றன மலை உச்சியில் இருப்பவம் சமவெளியில் இருப்பவார்களை காய்ம்பது போல அறிவாடையோர் காய்ம்பது அறியாதரை ஒன்பது விழுப்பு இல்லாத ரிடை விழுப்பிடம் தும்பவர் இடை கண்காணிப்படும் பந்தய குதிரை சண்டி குதிரையை வெல்வதை போல அறிவுடையோர் வெல்வர் அறிவற்றாரே பற்று தேவர்களில் அரசன் அவ் உயவில் அடைந்தான் அவனின் மேலான விருப்பால் விருப்பினால் நிலை எப்போதும் பொற்றுப்படும் விடுப்புறு நிலை எப்போதும் கூற்றப்படும் பதினொன்று விழிப்பில் தியக்கும் பிக்கு விழிப்பு இன்மயக்கு அஞ்சுவார் தலைகளை இருத்து கிளம்பு தீயாய் முன் செல்வார் பன்னெண்டு விழிப்பில் இருக்கும் பிக்கு விழிப்பு இன்மயக்கு அஞ்சுவார் விழிச்சிக்கே ஆகாமல் நிருப்பாணத்தில் எப்போதும் இருப்பார் இத்துடன் விழிப்பு வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் மனம் வகை ஒன்று அலைப்பாயும் கட்ட கடங்காமனம் கட்டுப்பாட்டு முடியாதது ஆயுதம் செய்பவன் அடித்து அடித்து அன்பை நேர்காதுவது போல அறிவுள்ளவர் மனத்தை நேர்காக்கிக் கொள்கிறார்கள் இரண்டு நீர் நின்று எடுத்து நீளத்தில் விடுபட்ட மீன் துள்ளும் மனமும் துள்ளும் துள்ளுவதை அடக்குவதே நல்லது மூன்று மனம் லேசான இறகு விரைவான காற்று மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் நன்கூறும் இடம் அடைப்பட்டனால் மனமே மகிழ்ச்சியை கொண்டு வரும் நான்கு மனம் உள்வணங்கு முடியாதது ஆசை ராக்கையால் ஆலயம் பூச்சி மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் ஒலிக்கிற்று கொள்ளும் மாத்தேல் அடக்கலே அறிவு உலகச்சே தரும் அது ஐந்து தனியே அலையும் உருவம் எதும் மற்றும் குயிகளி மலையும் மனம் எட்டும் அதனை அடைத்துபவர் எவரோ அவர் தீயனை வெல்வார் ஆறு நிலையற்றும் தம்மம் அறியாது நம்பிக்கை ஊசலாடும் மனம் கொண்டோர் அடைவதில்லை அறிவின் மூலமையை ஏழு பேராசையில் ஊரா மனம் வெறுப்பற்ற இருக்கும் மனம் நம்மைக்கும் தீயக்கும் அவப்படாத மனம் யாருக்கும் ஒன்றோ அவர் அச்சம் இல்லா விழுப்பற்றவர் எட்டு உடல் மண் என அறிந்து மந்தை காவல் நகரமாய் மாற்றியவர் தீயனை தாக்குவார் அருவி ஆயுதத்தால் வெற்றியேனர் கொண்டவர் பற்று அற்று இருப்பார் ஒன்பது காலத்துக்கும் முன்பே சாவுரம் உண்டு இது செற்றும் கற்றையை போன்று நிலையத்தில் இது வைக்கும் படம் பற்று பகை செய்தீமை வெறுப்பு நிருப்பின் வெண்மைய இவற்றை விட கேடும் மனம் செய்யும் தீமை அளவிடக்கரியது பதினொன்று நல்மணம் செய்வன போன்று தாய் தந்தை உறவினர் எவரும் செய்வன இல்லை இத்துடன் மனம் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் பூட்கள் வகை ஒன்று யாரால் கூடும் பூவினை வெற்றி கொள்ள தீவினை தனே நல்வினை ஆற்றியோர் வாழ்வினை மாலை கொடுப்பதோர் அன்னனன் மலர்களை தேர்ந்து எடுப்பதனை இரண்டு மாலை தொடுப்பவர் நன்மலர்களை தேண்டு எடுப்பதைப் போல பூவினை தீவினை தனை நல்வினை அற்றியோர் வாழ்வினை தம்ம வலித்தை தேர்ந்து எடுக்க இயலும் பச்சையில் இருக்கும் ஒரு செகாவல் மூன்று உடல் ஒரு நீர்க்குமிழி அழியும் பொருள் உலகு பூவாம்பினை துறக்கும் நீயனை அழித்து மரணக்காரனில் பார்வையில் இருந்து தப்பவே வேண்டும் நான்கு இன்ப நுகர்ச்சி மலர்களை சேகாரிக்கும் சீர்கெட்ட மனத்தை மரணம் அளிக்கும் உறங்கும் திராமத்தை வாரிச் செல்லும் தீடர் பெரு வெல்லும் மாதிரி ஐந்து உடல் இன்ப நுகர்ச்சி மலர்களை சேகாரிக்கும் சீர்கெட்ட மனம் மரணம் தீண்டும் உணவு பேராசைகள் குறைவெற்றி நிறைவேற்றப்படும் இடம் ஆறு மலரை அதன் எழில் வண்ணத்தை சுகந்த மனத்தை எதையும் சிந்திக்காமல் தேனை மட்டும் உறஞ்சி பறக்கும் தேனே என இராமத்தின் உளவு துறவி ஏழு மற்றவர் தவறில் தலையிடுதல் தவர் செய்த செய்யாத வெற்றை கொண்டாமல் தான் செய்தன செய்யாதவற்றை உணர்தலே நலம் எட்டு வாசமற்ற கனிகொடாத அழகான மலர் செயர் அற்றவரின் அருமையான பேச்சு ஒன்பது செயல்படுபவரின் சிறந்த பேச்சு காணித்தரும் அழகிய வாசம் உள்ள மலர் பத்து பலவண்ண பூக்குவியலில் இருந்து மலைகள் தடுக்கலாம் பிறப்பும் மரணமும் கொண்ட மனநத்தினை கொண்டு பல நச்சுகளை புரியலாம் பதினொன்று காற்றின் செயல் செய்வதில்லை மலர்களின் நறுமணமும் சந்தன வாசமும் வாசப்புகையும் கூட அப்படித்தான் ஆனால் நல்மண அருஷனில் புகழ் பரவும் மெட்டித்துக்கும் பன்னெண்டு சந்தன மனம் நறுமண புகை தாமரை வாசம் மல்லிகை மனம் அனைத்தும் விஞ்சும் நால்மன அறிஞரில் புகழ் வாசம் பதிமூன்று நறுமண புகை நச்சதனம் ஆகியவை மறைந்து போகும் குறையாமல் மினியும் நாள் ஒழுக்கு நறுமணம் உயர் உற்றோர் இருக்கும் இடம் வரை பரவும் பதினாலு நம் நிறையும் விழிப்பு நிலை வாழ்வும் நிறை அறிவால் விடுதலையும் பெற்றுவரை அடைய தியானால் வழிகளை காணாலாகாது பதினஞ்சு பயனற்ற பொருட்கள் வீசி எறியப்பட்ட சாலை ஒரு சகதி ஒன்றில் சிந்தாமரை மலர் பூட்கும் பதினாறு மதிப்பற்ற மானுடத்தில் ஒளியூட்டு பற்றவருவன் இருள் அகற்றம் உயர் அறிவு பெற்றுவரே இத்துடன் பூட்கள் வகை முடிந்துள்ளன තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் அறிவிலிகள் வகை ஒன்று தூங்காதவர்க்கு இரவு நீளம் களைப்பூற்றுவர்க்கு பயணமோ தூரம் மேநிலையான அறிவினை பெறாதவர்க்கு வாழ்வே பெரும் பாரம் இரண்டு தன்னினும் மேநிலை அறிவும் அல்லது தன் அளவும் அறிவும் உடையவரே துணை கொடல் வேண்டும் இன்றி துணையற்று தொடரலாம் பயணத்தை அறிவிற்றவரின் துணை அவசியம் இல்லை மூன்று எனக்கு குழந்தைகள் உண்டு சொத்துக்கள் உண்டு பாதுகாப்பால் இருப்பதாய் அறிவிலி கூறுவான் அவனே அவனுக்கு இல்லை பிள்ளைகளும் சொத்துகளும் அவனுக்கு எப்படி நான்கு தான் ஒரு அறிவிலி என அறிபவன் அரியன் தான் ஒரு அறிவாளி என கூறுபவன் அறிவிலி ஐந்து தேனில் இருந்தும் தேக்கரண்டி தேனில் சுவை அறிவதில்லை வாளெல்லாம் மேன் அறிவு பெற்றவரிடம் கூடு இருந்தும் தம்மத்தை அறிவிலி அறிவதில்லை ஆறு பட்ட நொடியில் சுவையுணரும் நாம் ஏன் அறிவு பெற்றுவரோடு ஒரு நிமிடம் இருந்தாலும் உண்மையை உணர்வரும் அறியுடவோர் அறிவு ஏழு அறிவிதிகள் அவர்களே அவர்களுக்கு எதிரிகள் தீமைகள் புரிவதற்கு விளைவர் எட்டிக்காய்களையே எப்போதும் சுவைப்பர் எட்டு செயலாற்றி முடிந்த பின் அறிக முடியா செயலத தீமேன கண்ணீர் உடம் காணும் முகம் ஒம்பது செயலாற்றி முடிந்த பின் அறிக முடிந்து செயலத நன்மை என மலர்ந்து முகம் பத்து தேன் போன்றுத நீச்சையில் இனிக்கும் கனிந்து முடியாதவரை முடிந்து பின் துன்பம் தரும் அறிவிலுக்கு பதினொன்று மாதா மாதம் குசப்புல் நுனிக்கொன்ற உண்டாலும் அறிவிலி தம்மம் மெய்ஞானம் பெற்றோர்க்கு நூறின் ஒரு பங்கெனும் இடாகர் பன்னெண்டு பால் தயிராய் மாறுவதில்லை உடனடியாக தீச்செயல் தரும் பலனும் உடனடியாய் இல்லை தீச்செயல் செய்வதனை தொடரும் தீமை நெருப்பினை சாம்பல் மூடி இருப்பது மாதிரி பதிமூன்று அறிவிலையின் திறன் அவனுக்கு துன்பமே தரும் அவு மதிப்பும் ஞானத்தையும் அளிக்கும் பதினாலு இல்லாத பாங்குகளுக்கு புகழ்ச்சியை விரும்பவர் அறிவிலி பிக்கு சங்க தலைமை துறைவிகளின் மதிப்பு எதுவும் இல்லாதவர் பதினைஞ்சு துறவுகளும் மாற்றாரும் என்னாலே எல்லாம் நடக்கிறது என நினைக்கின்றன சிறியதெனினும் பெரியதெனினும் பதினான்கு ஒருவழி உலக நலனை ஒருவழி நிப்பானத்தை பிக்குவோ புத்தரின் சீடரோ உலகின் பந்தை தவிர்த்து துறைவினை அடைந்தல் வேண்டும் இத்துடன் அறிவிதிகள் வகை முடிந்துள்ளன නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் அறிவர் வகை ஒன்று கூட்டுத்தை சூட்டிக்காட்டும் அறிவரே பின்பற்ற வேண்டும் புயதலை காற்றும் வழிகாட்டியை பின்பற்றுவதை போல இரண்டு பிறரின் கூற்றுகளை சூற்றுகிறார் அறிவர் அறிவுறுத்தி தவற இழைப்பதில் இருந்து பிறை தண்டிக்கிறார் அவரை விரும்பும் இப்போதும் நன்மையை வெறுத்தல் தீமை மூன்று தீயோருடன் நினைந்து இருக்க வேண்டாம் நல்லோருடன் பிரிந்து இருக்க வேண்டாம் நான்கு அமைதியான மனக்கூடும் தம்மத்தை பிறகி மகிழ்வார் அறிவுடையோர் உயர் உற்றவர் தந்த தம்மத்தில் அவர் எப்போதும் மகிழ்ந்து இருப்பார் ஐந்து நீர்ப்பாசனம் செய்பவரையே நீரை மடை மாற்றும் செய்பவர் கொள்ளை செய்வர் அம்பினை மரணத்தை வளைக்குகிறார் தச்சன் அறிவர் தன்மே ஆள்கிறார் ஆறு போற்றுதல் ஆளும் தோற்றுதாலும் அசைவது இல்லை அறிவர் காற்றால் அசைக்க இயலா மலை அவர்கள் ஏழு நீர் நிறை ஏறி சலனமற்ற போதனைகள் நிறையும் போது அளவற்ற அம்புடையவர் ஆகுகிறார் அறிவர் எட்டு எதையும் கொடுப்பவர் நல்லவர் சிற்றுப்பந்தை விட்டவர் துரியவையர் துன்பம் இன்பம் இரண்டிலும் மாறாது இருப்பவரே அறிவர் ஒன்பது தனக்காக பிறருக்காக தன் மக்களுக்காக செல்வம் அரச நீதியற்ற முறையில் கிடைக்கும் வெற்றி எதையும் தேட மாட்டார் நேர்மையான அறிவர் பத்து மனிதரில் ஒரு சிலரே வாழ்வுன் நதியின் அக்கறையை அடைவர் பலரோ இக்கரையிலேயே வாழ்ந்து மூச்சுகின்றன பதினொன்று தம்மத்தை நன்கு கடைபிடித்து ஒழுகுபவரே வாழ்வில் நிப்பானன் பெறுகிறார் கடக்க முடியாத பேராசை பெரும் பருப்பை கடந்து பன்னெண்டு அசைகள் அடங்கா வீட்டினை துறந்து நிப்பானத்தை அடைய நினைக்கும் அறிவர் இருளை திறந்து தூண்மையை கொள்வர் தனிமையில் இருப்பில் பேரின்பம் அடைவர் பதிமூன்று சாதாரணர் நிருப்பானத்தில் பற்றற்றாலும் மகிழார் புலநிபம் துறந்து எதிலும் முற்றாமல் மனமாசுகளை அகற்றி தானே தூய்மை அடைய வேண்டும் பதினாலு ஒளியூற்றுப்பட்ட மனம் தேவைகளிலிருந்து விடுவிக்க படல் பற்றுகளை பற்றிய கவலையின்மை தீயுளுக்கும் வேறறுக்கு படல் துறவின் வலிமைய இவை தன்னிடம் உள்ளோர் வாழும் இந்த உலகையிலே நிப்பானம் காண்பர் இத்துடன் அறிவர் வகை முடிந்துள்ளன නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் போற்ற தக்கோர் வகை ஒன்று வாழ்வு பயணத்தை கடந்தவர்க்கு கவலைகள் அற்றோர்க்கு எல்லாம் வற்றியென்றும் விடுதலை பெற்றோர்க்கு கடுகொலை அறுத்தவர்க்கு மேலும் ஆசைகள் இருப்பது இல்லை இரண்டு மனம் தளராத நொன்புடையவர்கள் இல்லத்தில் மகிழ்வு அடைவதில்லை நீர் வற்றிய குலத்தினை நீங்கும் மன்ன பறவையென அறிவர் வீற்று நின்று வெளியேறாவர் மூன்று செல்வம் தேடாதவர் அளவறிந்து உண்பவர் அடையாளம் மற்றி வெற்றிடமான விடுதலையை குறிக்கோள் ஆகியவர் அடையும் இடத்தை காண முடியாது காற்றில் காண முடியா பறவையை நடங்களை போல நாலு அழுக்குகள் அழிக்கப்பட்டவர் உணவு பற்றியற்றவர் அடையாள மற்றும் வெற்றிடமான விடுதலையை குறிக்கோளாக்கியவர் வழிகளே அறியல் ஆனாது காற்றில் காண முடியா பறவையின் நடத்திலை போல அஞ்சு பழக்கப்பட்ட விலன்களை அடுக்குதல் மாதிரி புலனடுக்கன் தன் பெருமையை அளித்தல் அழுக்குகளின் இருந்து விடுதலையாகியவை உடைய உறவரை மென்மையோரும் விரும்புவோர் ஆறு நிலம் போல் பொறுமை எரிச்சல் ஊட்டினாலும் சினம் காத்தல் தெளிந்த எரியை போல தூயமனம் உடையோர்க்கு மறுபிறப்பின்று ஒன்றும் இல்லை ஏழு அமைதியான மனம் பேச்சு செயல் முற்றும் விடுதலை அடைந்து உணர்வு பரிபூர்ண சமநிலைய உடையோரை வாழ்வின் மேற்ற பள்ளங்கள் பாதி இல்லை எட்டு எதையும் எதிரில் நம்பாமல் நிப்பானத்தில் அறிந்து தொடர்வுகளை அறுத்து நிகழ்வுகை மறத்து பற்றுவுகளை தொலைந்து இருப்பவரே உயர் ஆற்றல் பெற்றுவர் ஒம்பது சிறிய கிராமன் பெரும் நகரம் அடர்ந்த காட்டு பள்ளத்தாக்கு மலைமுகடு எங்குவெனினும் அறிவோர் ஒளிராவர் பத்து காட்டில் இருந்தாலும் பற்று அற்றவர்க்கு அதுவே உழைப்பான் புலம் இன்பம் தேடார் மகிழ்வர் அங்கே இத்துடன் பொற்று தக்கோர் வகையை முடிதுள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் ஆயிரங்கள் வகை ஒன்று ஆயிரம் அறிவுகளை விட நன்மையை பயக்கும் பயனுடைய சொல்லொன்றே அமைதியை நல்கும் இரண்டு பயனற்ற வார்த்தைகளால் புனையப்பட்ட ஆயிரம் கவிதைகளை விட பயனுடைய ஒரு கவிவரி அமைதியை நல்கும் மூன்று பயனற்ற வார்த்தைகளால் புனையப்பட்ட நூறு கவிதைகளை மனமும் செய்வதை விட தம்மத்தில் ஒரு வார்த்தை மனத்தை அமைதியாக்கும் நான்கு உயிர்கள் மாளும் போரில் லட்சம் வீரர்களை வேண்டுவர் விட தம் மனதை வெண்டுவரை மாவீரர் ஐந்து மற்றவரை வேண்டுவர்களை விட தன்னை வேண்டுவரை மாவீரர் ஆறு தன்னே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அவரை கடவுளும் தீயனும் கந்தவர்களும் பிரமனும் வேறிவரும் வெல்ல முடியாது ஏழு மாதா மாதம் ஆயிரம் தியாகம் நூறாண்டுகள் நேர்த்திக்கடன் செய்வதை காட்டிலும் உலக்குச்சீல அறிவோர் ஒருவரை ஒரு நொடி வண்ணன்கள் நூறாண்டு தியாகத்தை காட்டிலும் ஆக சிறந்தது எட்டு நூறாண்டு காட்டு தவம் தீயறி வேள்வி இவற்றை விட ஒழுக்கச்சீல அறிவோர் ஒருவரை ஒரு நொடி தொல்லே நூறாண்டு வேள்வி தீயல் வெந்ததை விட பெரிது ஒன்பது உலகனில் மதிப்படைய எத்துக கொடைகளை தர்மங்களை ஓராண்டில் செய்தாலும் உயர்வற்ற அறிவோர்க்கு செய்யும் கால் பங்கு மரியாதைக்கு அவை இடாகா அத்தது பெருமை வாய்ந்தது அது பத்து பெரியோருக்கு தவறாமல் மாறாமல் மரியாதை தருபவர்க்கு நான்கு அமுதங்கள் அதிகாருக்கும் வாழ்நாள் அழியாத அழகு நிறைவான மகிழ்ச்சி துறையாத மலிமை பதினொன்று தீவினைகள் ஓடும் கட்டுப்பாடு இல்லாமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை நல்வினையோடும் தியானத்தோடும் வாழும் ஒரே நாளுக்கு நிகர் பன்னெண்டு உயர் அறிவற்றும் கட்டுப்பாடுகள் அற்றும் நூறு ஆண்டுகள் வாழும் வாழ்க்கை உயர் அறிவோடும் தியானத்தோடும் வாழும் ஒரே நாளுக்கு சமம் பதிமூன்று வெறுமனை செயலற்ற நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை தீவிர முயற்சியுடன் வாழும் ஒரே நாளுக்கு நேர் பதினான்கு தொன்றுபவைகளையும் மறைபவைகளையும் புரிந்து கொள்ளாமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கையை புரிந்து கொன்ற வாழும் ஒரே நாளுக்கு இணை பதினைஞ்சு மரணம் மற்ற நிலையை உணராமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை அதை உணர்ந்து வாழும் ஒரே நாளுக்கு நிகர் பதினாறு மேநிலை ஆழ்ந்த உண்மையை உணராமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை அதை உணர்ந்து வாழும் ஒரே நாளுக்கு சமம் இத்துடன் ஆயிரங்கள் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் தீமை வகை ஒன்று செய்க நல்லதை விரைவாய் தீமையில் இருந்து விழுக்குவாய் மனத்தை மதிப்புறு செயலை தாமதமாய் செய்பவர் தீமையில் ஆசை வளர்ப்பர் இரண்டு தீயதை செய்ய நேர்கையில் தொடராதே அதை மீண்டும் தீயதில் இன்பத்தை காணல் வேண்டாம் தீயது சேர சேர துன்பம் சேரும் மூன்று மதிப்புற நச்சையில் செய்திட நேர்ந்தால் தொடர்தல் வெற்றிடாதே அதன் பயனே இணையற்ற இன்ப நச்செயல் கூட இன்பம் அதிகரிக்கும் நான்கு தீயன செய்பவர் இம்புருவாய் அது துன்பம் தரும் வரை நச்சையில் துன்பம் தருகிற போது அதன் விளைவினை சந்திக்க வேண்டும் ஐந்து நற்செயல் செய்பவர் துன்புறுவார் அது இன்பம் பயக்கும் வரை நற்செயல் இன்பம் தருகிற போது அதன் பயனை அனுபவித்து விட வேண்டும் ஆறு தீமை பற்றி குறைந்து மதிப்புடல் ஆகாது அது நம்மிடம் சேராதென துளிகள் வீழ்ந்து பெரும் குடங்கள் நிறையலாம் குழியாய் தீமையாய் நிரப்பப்படலாம் அறிவிலி ஏழு நன்மையை பற்றி குறைத்து மதிப்பிடல் ஆகாது அது நன்மிடம் சேராதென குழிகள் விழுந்து பெருங்குடைகள் நிறையலாம் அறிவாளின் நன்மையால் குழி குழியாய் இரம்பி விடலாம் எட்டு பெரும் செல்வம் கொண்ட பாதுகாப்பற்ற வணிகன் ஒருவன் ஆபத்தான வளத்தினில் செய்வதில்லை வாழ்வதில் விரும்பவர் நஞ்சைய உண்ண மாட்டார் தீமையும் ஒருவர் அப்படியே விளக்க வேண்டும் ஒம்பது காயமற்ற காய்களில் எடுத்தால் நஞ்சு உடலில் ஏறாது தீயமற்ற மனதில் தீச்சையில் இருக்காது பத்து நல்லவரை துன்புறுத்தும் மனிதருக்கு தீமை வந்து சேரும் காற்றுக்கு எதிர் இசை நீண்டு தூற்றவோர் மீதே தூசிகள் வந்து படியும் பதினொன்று சீலர் மீண்டும் மனிதரார் பிறப்பர் தூயார்ந்த நிலையில் இருப்பர் நச்செயல் புரிபவர் நச்செயல் புரிந்தோர் மகிழ் நலையில் உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெற்றோர் அடைவ நிப்பானத்தை பன்னெண்டு வானம் பெரும் கடல் மையம் மலை குகை உலகில் வேறெந்து எடுத்துக்கு சென்றிடும் தனது தீமை தரும் துன்பத்திலிருந்தும் தப்ப முடியாது பதிமூன்று வானம் பெருங்கடல் மையும் மலை குகை உலகில் வேறெந்து எடுத்திக்க சென்றாலும் மரணத்தை அவர் வெல்ல முடியாது இத்துடன் தீமை வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் தண்டித்தல் வகை ஒன்று தண்டனைக்கு நடங்குவோர் அனைவரும் அஞ்சுவர் மரணத்துக்கு காரணை போல் பிறரை எண்ணி துன்புறுத்தவும் வேண்டாம் அதற்கு காரணமாகவும் வேண்டாம் இரண்டு தண்டனைக்கு நடங்குவோர் அனைவரும் உவப்பானது உயர் வாழ்வது அனைவருக்கும் தன்னை போல் பிறரை எண்ணி துன்புறுத்தவும் வேண்டாம் அதுக்கு காரணமாகவும் வேண்டாம் மூன்று பிறருக்கு துன்பம் செய்வது இன்பம் காண்பவர் இன்பம் விரும்பினாலும் அதை அடைய முடியாதவர் நான்கு பிறருக்கு தீமை செய்யாமல் இன்பத்தை விரும்பவர் அதை கண்டு அடைவர் ஐந்து யாரிடம் வேண்டாம் கடிக வார்த்தைகள் அவை எதிர்க்கப்படும் கேடு நோக்கிடை பேச்சு தூக்க மூலம் பழிவான்க படுவீர் ஆறு மேலும் மொழி அதிர்வுறாத உடைந்த காண்டா மணியென அமைதியாயிரு நிப்பானத்தை உணரலாம் வன்மம் ஏதும் அற்ற நீ ஏழு கோலினை கொன்று புல்லுள்ள இடங்களில் பசுக்களை மடக்கும் மைப்பனாய் போல் முதுமை மரணமும் மனிதரை துரைக்குகின்றன எட்டு தீச்சையும் செய்யும் அறிவிலியதை அதை உணர்வது இல்லை தீயில் எறிவதை போல் தீச்செயலால் அவர் துன்புறுவார் என்பதை ஒன்பது எளிய மனிதர் தன்னை தான் ஆயுதங்களால் துன்புறுத்துபவர் பத்து துயர்களில் எதனும் ஒன்றை அடைவார் பத்து கடுமையான மடிப்பெயரிடல் தீரா நோய் நினைவு இழுத்தல் ஆகியவற்றிற்கு ஆளாகுதல் பதினொன்று கூற்றச்சாட்ட உறவினர்களை இழுத்தை சொத்துக்கள் அழுதல் ஆகியவற்றுக்கு ஆளாகுதல் பன்னெண்டு சொத்துக்கள் அழிதல் தீப்பற்றுதல் நரகத்தில் உழலுதல் ஆகியவற்றிற்கு ஆளாகுதல் பதிமூன்று உடைகள் அற்ற நிர்வாணமாய் அலைந்தாலோ சுத்திகரிக்கப்படாத சடை மூடி வைத்தலோ துளக்கப்படாத பற்கள் சகதி பூசிய உடல் பட்டினம் கிடத்தல் அழுக்கு அடைந்த இருத்தல் சாம்பல் துளைத்தில் தவமேற்றியதில் என்று எரித்தலோ பயம் ஒன்றும் தவறாதில்லை சலனங்களால் மனதில் இருக்க பதினான்கு கவரும் அழகிய அணி கலன்கள் அணிந்து இருந்தாலும் அழகிய மனம் உடையவரும் முழுத்துண்மை துன் பொருத்தாமையும் கொண்டோரே துருவியாம் இன் உண்மையாக பதினஞ்சு தீமைகளை செய்ய வைக்கப்படுபவர் எப்போதும் விழுப்படம் இருப்பவர் சாட்டியடி ஊங்காத நல்ல குதிரையை போடுவர் அரிது அத்தக்கவேர் இந்த உலகில் பதினாறு நங்கு பழக்கப்பட்ட குதிரை தூண்டுக்கோள் பட்டதும் பாவிதை போல நம்பிக்கை முயற்சி நேர்மை உண்மை அறிதல் நன்னடத்தை மனைவிழுப்பு இவை இருப்பின் துயர் பாய்ந்து ஓடும் பதினேழு வயல்காவர் நீரை செலுத்துகிறார் கொல்லர் அன்பினை நேராக்குகிறார் தச்சை மரத்தை வளர்க்குகிறார் அறிவாளர் மனத்தினை தாமே கட்டுப்படுத்துவார் இத்துடன் தண்டித்தல் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் முதுமை வகை ஒன்று எது சிரிப்பு எது மகிழ்ச்சி எப்போதும் உலகம் எருந்து கொண்ட இருக்கும் போது சூழ்ந்த காலிலும் நீங்கு ஒளி தேட மாட்டாயா இரண்டு கவனி இந்த அழகிய உடல் தீராத வழிகளில் குவியல் நோய் கூட அதில் என்ன இருக்கிறது எதுவும் தொலைந்து விட மூன்று நோய்களின் இருப்பிடம் அழகு தேறி தூய்மற்ற தசை திரச்ச சிதை வரும் உண்மையில் வாழ்வு முடியும் மரணத்தில் முதுமையில் விலகு இந்த உடலை விற்று நான்கு இலை உதிர் காலத்தில் கொடிகள் உதிர்ப்பதும் போல இந்த எலும்புகள் எப்படி பார்க்க முடியும் அவரற்றை ஐந்து ரத்தம் தசைகளாய் பூசிப்பட்ட எலும்புகளால் எழுப்பப்பட்ட நகரம் இங்கு அழிவும் மரணமும் பொறாமையும் கூடியாய் உள்ளன ஆறு மணிகளால் அழகுமப்பட்ட மன்னனின் தேர்கள் தேய்ந்து அழிவுதை போல உடலும் முதுமை அடைகிறது ஆனால் தம்மம் முதுமை அடைவது இல்லை துறவிகனில் உரையாடல் ஏழு குறைமையாய் காற்றவர் உடல் வளரும் எதிரினை போல அவர் அறிவு வளர்வது இல்லை எட்டு பலமுறை பிரிந்து உலகையில் வாழ்வில் அலைந்து தேடுகிறேன் துன்பம் நிறைந்த வீட்டினை காட்டியவர் யாரென மிகு துயரது மீண்டும் மீண்டும் பிரிப்பது ஒன்பது ஓர் வீட்டினை கட்டுபவரே உன் கலைகளை அறிந்தோன் கூங்கள் உடைந்து கூறுகள் சரிந்து கண்டும் கொண்டது எங்கள் மனம் பற்றுகள் முடிவை இனியும் ஒரு வீடு வேண்டாம் கட்டாதே பத்து தூயல் வாழ்வினை வாழாதோர் இளமையில் செல்வம் தேடாதோர் மீன் அற்ற குலத்தில் வாற்றமுற்ற வதங்கி காத்திருக்கும் கொக்கு பதினொன்று தூய வாழ்வினை வாழார்தோர் இளமையில் செல்வம் தேடாது கட்ட அவிழ்ந்த இல்வினை போல் பெருமூச்சு விடுவார் காலம் கடந்து பின் இத்துடன் முதுமை வகை முடிதுள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் தான் வகை ஒன்று தன்னை நேசிக்கும் ஒருவர் தன்னையை காப்பார் தானே விழுப்படம் இருந்து தன்னையை காப்பவரே அறிவாளர் இரண்டு முழுமையாய் ஒன்றில் திரைவடைக வடைக வழி கூற அத்தகு அறிவிலரே பிறரால் புறக்கணிக்கப்படார் மூன்று போதிக்கும் ஒருவர் முதலின் அதன்படி நடக்க வேண்டும் தன்னை கட்டுப்படுத்திய பிறகு பிறரை கட்டுப்படுத்த முடியும் இல்லை என்றால் அது மிக கடினம் நான்கு அவரே அவருக்கு பாதுகாப்பு வேறொருவால் ஆகாது தன்னை கட்டுப்படுத்திய ஒருவரே பேராதரிக்கரிய பாதுகாப்பு அடைவர் ஐந்து தீமை அவரில் தோன்றி அவரால் செய்யப்பட்டு அவரே அழிக்கிறது வைரத்தை போல ஆறு சால் மரத்தில் கொடி போலவே தீயவர் தங்களுக்கே தீங்கு இழைத்து கொள்கின்றன எதிரிகள் இழைப்பதைப் போலவே ஏழு செய்வது எளித பயனற்ற தீச்சையில் செய்வது அரிது பயனுடைய நச்சையில் ஒருவருக்கு எட்டு தன்னை அழித்து கொள்ளும் மூன்கில் பழங்களை ஒத்தவர் அறிவோர் போதனைகள் புறக்கணிக்கும் தவறான பார்வை உடைய அறிவினிகள் ஒன்பது அவரே அவருக்கு தீங்கு எளிப்பார் அவரை அவரை வெறுத்துடுவார் அவரே தீங்குகள் செய்யாது இருப்பார் அவரை அவரை ஆக்குவார் அவரை பொறுத்தே ஆளுக்கும் தீமையும் அவரை தூணமையாக்க இன் ஒருவாள் ஆகாது பத்து யாருக்காகவும் உன் தம்மத்தை இலக்காகே உன் தம்மம் அடைய நீதான் பொறுப்பு அதற்கும் வழிகாட்ட நீ யார் இத்துடன் தான் வகை முடிதுள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் மகிழ்ச்சி வகை ஒன்று ஆஹா வெறுப்பில்லவர் இடையே வெறுப்பு இல்லாமல் உவகையோடு வாழ்கிறோம் வெறிக்கிறவில் மத்தியில் வெறுப்பு இல்லாமல் உலர்கிறோம் இரண்டு ஆஹா உவகையோடு ஆரோக்கியமாய் பிணியுடையோர்கள் இடையே வாழ்கிறோம் பிணியுள்ளோரிடையே ஆரோக்கியமாய் ஒளிர்கிறோம் மூன்று ஆஹா மகிழ்வோடு ஆசையை அறுத்து பேராசையை உள்ளவர் இடையே வாழ்கிறோம் பேராசை உள்ளவர்கள் இடையே ஆசை அறுத்த ஒழுகிறோம் நான்கு உடைமகள் ஏதுமற்ற ஒளி வீசும் மேனியரைப் போல மிகு மகிழ்வாய் வாழ்கிறோம் ஐந்து வெற்றி பிறருக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது தோல்வி வழியை உண்டாக்குகிறது வெற்றி தோல்விகளை வெட்டுவிட்டு வாழ்க்கை மகிழ்வாய் அமைதியானது ஆறு ஆசை போன்று தீ இல்லை வெறுப்பை போன்று கூட்டம் இல்லை நிப்பானத்தை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை ஏழு பசி பெறும் நோய் புலங்கள் ஐந்தும் துன்பம் இதை அறிந்து உண்மை இன்பம் நிப்பானத்தில் நிலைப்போம் எட்டு ஆரோக்கியம் நல்லவரவு பற்றுமை செல்வன் நம்பிக்கை உயரியவர் நல் உறவினர் நிப்பான எனது உயர்ந்த மகிழ்ச்சி ஒன்பது தனிமையில் நீட்டமைதின் சுவை அறிந்து தம்மத்தின் மகிழ்வை அறிந்தியவர்கள் தீமை இருந்து விடுதலை அடைகின்றன பத்து அறிவாளிகளை காணுதல் நலம் அருவிகளுடன் வாழ்வது இன்பம் இன்பம் அருவிகளை காணாமல் இருப்பது எப்போதும் இன்பம் பதினொன்று அருவிகளுடன் நடுமாடுபவர் நீண்ட நாட்களுக்கு தும்பல் காம்பார் அருவிகளுடன் இருப்பது எதிர்களிடம் இருப்பது போன்று வலி மிகுந்தது அறிவிடுகளிடம் இருப்பது உறவுகளுடன் இருப்பது போல் மகிழ்வானது பன்னெண்டு கோர் அறிவும் பிறப்பும் நிப்பானத்துக்கு வழிகாட்டும் பேரறிவும் கடமை உணர்வும் பற்றப்பும் கொண்டோர் இடம் கூடியிருப்பது நட்சத்திர வழியில் செல்லும் நிலவினை போன்றது இத்துடன் மகிழ்ச்சி வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் பிரியும் வகை ஒன்று விழுக்க வேண்டியவைகளிடம் விருப்பம் கொண்டும் விருப்பம் கொள்ள வேண்டியவையை விழிக்கு நன்னடத்தை விற்று இன்பத்தின் பின் செல்பவர்கள் வெற்றியாளரின் நற்செயல்களை பொறாமை கொள்ளவர் இரண்டு பிரியமானதோடும் பிரியமற்றதோடும் இணையாதே பிரியும் பிரியமென்மையை இரண்டுமே துக்கம் தரும் ஒன்று எனவே எதன் மீதும் பிரியமற்றே இருக்கலாம் பிரியமானவற்றை பிரிதல் துன்பம் பற்று அற்றவர்களுக்கு தலைகள் ஏதும் இல்லை நான்கு பிரியத்தில் இருந்தா துன்பம் பிரியத்தில் இருந்தா பயம் இருந்து விலகியவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் இல்லை அச்சம் இல்லவே இல்லை ஐந்து ஆசையில் இருந்தா துன்பம் ஆசையில் இருந்தா பயம் ஆசையை விலக்கு இவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் இல்லை அச்சம் இல்லவே இல்லை ஆறு பற்றாசில் இருந்தா துன்பம் பற்றாசில் இருந்தா பயம் பற்றாசியை விளக்கவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் இல்லை அச்சம் இல்லவே இல்லை ஏழு இச்சையில் இருந்தா துன்பம் இச்சையில் இருந்தா பயம் இச்சையில் விளக்குபவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் இல்லை அச்சமில்லவே இல்லை எட்டு பட்டில் இருந்தா துன்பம் பட்டில் இருந்தா பயம் பட்டில் இருந்து விலகியவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் இல்லை அச்சம் இல்லவே இல்லை ஒன்பது உலக்கங்களின் நிறைவும் நல்லுணர்வமும் தம்மமும் உண்மையும் கடமையும் கொண்டவர்களை அனைவரும் நேசிப்பவர் பத்து நிப்பானம் அடைதலை நாடி மனத்தில் இருந்து சிறிய இன்பங்களை துரத்தியிருப்பவர் மென்மை உற்றவர் மீண்டும் கீழிறங்கார் பதினொன்று நெடு நாட்களுக்கு பிறகு பத்திரமாய் வருபவரை உறவினர்கள் அவர் நலம் நாடுவர் நண்பர்கள் வரவேற்பார் பன்னெண்டு அதுபோல் நம்மைகள் செய்தவர்களை இன்மை நீங்கி மறுமை செய்கையில் அவருடைய நன்மைகள் நிரும்பி வருபவரை வரவேற்பது போல் வரவேற்கும் இத்துடன் பிரியும் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் சினம் வகை ஒன்று சினம் தவிர் தங்கு தடையற்ற கருவன் தவிர் பற்றுவுகளை வேல்மனம் மற்றும் உடலை ஒட்டுவரு கவலையிலிருந்து விடுபடு இரண்டு சினத்தை காப்பவர் தவறிய பாதையிலிருந்து தேரே நல்ல பாதைக்கு சிலத்தும் தேர்வளவும் மாதிரி மற்றவர் வெறும் கடிவாளத்தை பிடித்தவர் மூன்று போரின்ற கோபத்தை எதிர்த்து அம்பினால் தீமையை எதிர்த்து நன்மையால் கராமியை எதிர்த்து தாரத்தால் பொய்யை எதிர்த்து உண்மையாய் நான்கு உண்மையை பேசு கோவித்தை விடு கேட்பவர்க்கு குறைவாய் இருப்பினும் கூட இம்முன்றி வழிகளே உயர்வு உள்ளோரிடம் அழைத்து செல்வன ஐந்து வற்றாத கருணையும் உடல் பற்றில்லாமையும் கொண்ட துறவோர் தும்புமிலா மரணமற்று நில அடைவர் ஆறு எப்போதும் விழுப்படம் இரவும் பகலும் ஒழுக்கத்தோடு நிப்பானம் அடையும் நோக்கொன்று முழுமையாய் இருப்பவரின் பற்றத்தல் அளிக்கப்படும் ஏழு இது ஒன்றும் புதிதல்ல பழங்காலத்திலிருந்தே உள்ளது அமைதியாய் இருப்பவரையும் அதிகம் பேசுபவரையும் குறைவாய் பேசுபவரையும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் குறை கூறிப்படாதவர்கள் உலகத்தில் யார் ஒன்று எட்டு அப்போதும் இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை நிரந்தரமாய் புகழப்படுபவரும் நிரந்தரமாய் இகழப்படுபவரும் ஒன்பது உண்மையில் கூற்றும் இல்லா அறிவும் மென்மையும் கொண்டோரை எல்லோரும் புகழ்வர் பத்து அவர்கள் மாசற்ற பொன் உயலொற்றோரும் புகழ்வோர் அவரே பதினொன்று தீச்சிகளில் இருந்து உன்னை பார்த்துக்கொள் ஐம்புலன்களில் அடக்கு தீச்சிகையில் விடு நச்சையில் புரி பன்னெண்டு தீச்சோக்கிலிருந்து உன்னை காத்துக்கோள் நா அடக்கு தீச்சோல் தவிர் நச்செயல் நாடு பதிமூன்று தீய எண்ணங்களிடமிருந்து உன்னை காத்துக்கொள் மனதை கட்டுப்படுத்து தீய எண்ணங்களை தொலை நல்ல எண்ணங்களை தொடு பதினான்கு பேச்சியும் நினைப்பியும் தன்மையும் கட்டுப்படுத்துபவர்கள் அரிசுயர்கள் இத்துடன் சினம் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் அசத்த கரைகள் வகை ஒன்று பழுத்த இலை மாதிரி இப்போது நீ மரணத்தை அறிப்பவர்கள் உன்னை நெருங்குகிறார்கள் நீண்ட பயணம் நீ செல்ல வேண்டியது ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை உன்னிடம் இரண்டு உன்னை ஒரு தீவாக்கி கொள் துரிதமாய் உட்கட்டிடம் அறிவிக்கொள் மாசக்கற்ற பற்றற்ற இர உற்றவோர் உலகிற்குள் நுழைவாய் நீ ஒன்று உன் வாளுக்கு முற்றுப்புள்ளி மரணத்தின் நெருப்புக்காய் அனுப்பிடுவாய் நீ அவ்வழியில் உன்னால் ஏங்கும் நீக்க முடியாது அப்பயணத்துக்கு உன்னிடம் முன் ஏற்பாடுகள் ஏதும் இல்லை நான்கு உன்னை தீவாக்கிக் கொள் தாமதமின்றி ஊக்கம் கொண்டு அறிவாளி ஆகு மாசக்கற்ற பற்றற்ற இரு இனி அழிவும் மறுப்பும் உனக்கு இல்லை உயிர் உருவாய் ஐந்து பொற்கொள்ளம் வெள்ளியிலிருந்து அசுத்தகளை தீக்குவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வேளா வேளைக்கு தன் அசுத்தங்களை அறிவர் நீக்குகிறார் ஆறு இரும்பில் இருந்தும் தோன்றி இராம்பினியை அழிக்கும் துருவை போல ஒருவரின் செயலே அவரை தீய கீழே தள்ளிவிடுகிறது ஏழு திரும்ப திரும்ப சொல்படாத பாடம் விரைவில் மறக்கப்படும் கவனிக்கப்படாத வீடும் அழியும் சோம்பல் அழகின் தடை விழுப்பற்றி இருப்பது காவலுக்கு பகை எட்டு கேடு நடத்தை பெண்ணுக்கு கரை வள்ளலுக்கு பொறுப்பற்ற ஆகாது தீச்சையில் இமைக்கும் மருமுக்கும் குற்றமாகும் ஒன்பது அழுக்குகளில் பேர் அழுக்கு அறியாமை அழுக்கை நீக்குங்கள் பிக்குவலே பத்து காக்கையைப் போல் வெக்கம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் தைரியத்துடன் உழைப்போடு இருப்பவருக்கு வாழ்க்கை இனியது பதினொன்று நேர்மை தூய்மை பற்றின்மை பணி தூய வாழ்வு உடையவருக்கு உலக வாழ்க்கை மிக கடினம் பன்னெண்டு பொய் உறுப்பவர் கொடுக்காததை எடுத்து கொள்பவர் பிற மனை கவர்பவர்கள் பதிமூன்று நஞ்சாகிய மதுவுக்கு அடிமையானவர்கள் தங்கள் வேர்களை தங்களே தோன்றுகிறார்கள் பதினான்கு திறந்து கொள்ளுங்கள் நல்ல மனிதரே தீமையை கட்டப்படுத்துவது ஆக கடினம் ஆசையும் பற்ற நீண்ட கால துறைங்களுக்கு இழத்து செல்லாதிருக்கு வேண்டும் உங்களை பதினைஞ்சு மக்கள் அவரவர் நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் கொடுக்குகின்றனர் மற்றொருக்கு கொடுப்பது கண்டு பொறாமை கொள்பவர் இரவிலும் பகலிலும் அமைதியை அடைய மாட்டார்கள் பதினாறு இந்த பொறாமையை வேர்க்கல்லி எடுத்து வீசியவர்கள் இரவிலும் பகலிலும் அமைதி அடைவார்கள் பதினேழு இச்சையே தீ போன்றி வேறில்லை விருப்புனை போன்று உறுதியானது எதுவும் இல்லை மயக்கத்தை போன்று வேர்வலை இல்லை ஆசையைப் போல பெருக்கெடுக்கும் வேறு ஆறு இல்லை பதினெட்டு மற்றவர் குற்றத்தை காய்பது மிகவும் எளிது தம் குற்றம் நோக்குவது அரிது பிறரும் குற்றத்தை காற்றில் தூற்றுவதே மாதிரி துவி தங் கூற்றத்தை ஒரு சூதாடி காய்களையை யாருக்கும் தெரியாமல் ஒழிப்பதென்ன மறைக்கிறார்கள் பத்தொன்பது மற்றவர் தவறை கவனித்து கொண்டே இருப்பவர் வெறுக்கப்படும் தன் தவறுகளை வளர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இருபது வானில் வழிகள் ஏதும் இல்லை துறவிகள் யாரும் வெளியில் இல்லை இச்சைகள் வளரிக்கப்படுகின்றன புத்தர்களுக்கு இச்சைகள் ஏதும் தடையும் இல்லை இருபத்தி ஒன்று வானில் வழிகள் ஏதும் இல்லை துறவிகள் யாரும் வெளியில் இல்லை கட்டுப்படுத்தப்பட்டவை என ஏதும் இல்லை நிலையற்ற ஆசைகள் புத்தர்களுக்கு இல்லை இத்துடன் அசத்த கரைகள் வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் நீதி வகை ஒன்று தன் விருப்பம் போல் தீர்ப்பொன்றை தவறுதாலே ஒருவர் நீதிபதியாக முடியாது சரி தவறு இரண்டையும் உணர் எழுந்த பின்னரே அறிவர் முடிவாற்றுவார் இரண்டு தன் விருப்பம் போல் முடிவற்றுவதில்லை அறிவர் சட்டத்தின்படி சட்டத்தை காக்குகிறார் அவர் தம்மத்தை ஒத்த இருப்பவராகவே கருதப்படுவார் மூன்று அதிகம் பேசுவதாலே ஒருவர் அறிவர் இல்லை அமைதியாக பகை மகளில் இருந்து விடுபட்ட பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பவரே அறிவர் நான்கு அதிகம் பேசுவதாலே ஒருவர் தம்மத்தில் தோய்ந்தவர் இல்லை கூறுவாக கேட்டு அகக்கனில் தம்மத்தை பார்த்து அதை விழுக்காமல் இருப்பவரே தம்மத்தில் தோய்ந்தவர் ஐந்து தலைநிறுத்து வெண்முடி இருப்பதால் ஒருவர் நிலையான அறிவர் ஆகார் வயது அதிகரித்த அவர் வீணாக வளர்ந்தவர் ஆறு நான்கு உண்மைகள் உணர்ந்து தம்ம தேர்ந்து தீங்கிற்ற மென்மயற்ற புலங்கள் அடைக்கப்பட்டுவரே நிலையான அறிவர் ஏழு தேங்குலைத்து பேச்சு அழகிய தோற்றம் இவற்றாலேயே ஒருவர் நல்லுணம் பெற்றவர் இல்லை பொறாமை சுயநலம் மேமாற்று ஆகியவை அவருள் இருக்கையில் எட்டு பொறாமை சுயநலம் ஏமாற்ற ஆகியவற்றை அறுத்த பற்றுகளிலிருந்து வெளியேறியவரே நான் மனம் படைத்தவர் எட்டு நன்னடத்தை இன்றி போயிருக்கும் சிரித்தல் முடியும் மாத்திரம் இருக்கபவர் பிக்கு அல்ல பேராசைகளும் கஞ்சனாகவும் இருப்பவர் பிக்கு ஆக முடியும் எவ்வாறு பத்து செருதினும் பெருதினும் தீமைகளை விளக்கியவரைய துறவி எல்லாவற்றையும் கடந்தவர் அவர் பதினொன்று பிறரிடம் பிச்சை கேட்பதால் ஒருவன் துறவியாக மாட்டார் தம்மத்தை அனைத்து நீதிகளையும் பின்பற்றுவதால் தான் பன்னெண்டு நன்மை தீமை இரண்டையும் விடுத்து தூய வாழ்வினை நடத்தி உலகினை புரிந்தவரே துறவி பதிமூன்று பொலிவற்றும் அறியாமை பெற்றும் இருப்பவர் அமைதியாயிருப்பதாலே துறவி அல்ல தராசினை தூக்கி பார்த்து நம்மை ஏற்றி தீமை வெறுத்தவரே துறவி பதினான்கு நம்மகளை ஏற்றி தீமைகளை துறந்தவரே துறவி இன்மை மறாமைகளை உணர்ந்த உத்தமர் பதினைஞ்சு உயர்களுக்கு துன்பம் இழைப்பவர் உயர் உற்றோர் அல்ல உயர்களுக்கு துன்பம் இழைக்காதவரே உயர் உற்றோர் பதினாறு நல்லோருக்கும் நற்குணம் அதிகம் கற்றல் மனோர்மை நல்லெண்ணம் நானுடையும் இன்பம் வேற யாரும் அடைய முடியாதது பதினேழு ஏனும் எண்ணம் இவற்றால் மற்றும் மன அமைதி கிட்டாத கருவிகளிலிருந்து நீண்ட தூரம் வலிகுவதால் கிடைக்கும் இத்துடன் நீதி வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் வழி வகை ஒன்று என் வழிப்பாதை பாதங்களில் சிறந்தது உண்மைகளில் சிறந்தது நான்கு உண்மைகள் பற்றற்ற இருப்பது ஒழுக்கம் இன்மை உள்கூர்ந்து பார்த்தல் புத்தர்களின் பாதை இரண்டு இதுவே ஒரே வழி தூய்மையான பார்வை இதை விட வேறென்ன இருக்கிறது தீயனை தோக்கடிக்க இதுதான் வழி நீங்கள் பின்பற்றுங்கள் இதை மூன்று துயரத்தின் நம்புகளை என்னில் இருந்து இடுங்கு அறிந்து கொண்டேன் இது என்னால் விரகடன படத்தை ஏற்றது இதை பின்பற்றுவதே துயரங்களின் இருது நான்கு நீயே முயற்சி செய் புத்தர்கள் வழியை மட்டும் தாம் காட்டுவார்கள் இந்த வழியில் வந்தவர்கள் தியானிப்பவர்கள் தீயனின் கட்டுகளை அவிழ்கிறார்கள் ஐந்து நிர்மாணிக்கப்பட்ட எல்லா வழிகளும் தற்காலிகமானவை மேனிரவு பெற்றவர் வழிகளுக்கான பற்றினை அறுக்குகிறார்கள் இதுவே தூய்மையின் வழி ஆறு தீர்மானிக்கப்பட்ட எல்லா வழிகளும் தூக்கமானவை மேனினு பெற்றவர் வழிகளுக்கான பற்றினை அறுக்குகிறார்கள் இதுவே தூய்மை வழி ஏழு தம்மங்கள் அனைத்தும் தம்முனை பற்றவை மேனறிவு பெற்றவர் பற்றினை அறுக்குகிறார் இதுவே தூய்மை வழி எட்டு இளமையும் வலியும் இருந்து போராடும் நேரத்தில் போராடாமல் சோம்பல் உற்றிருப்பின் நோக்கமிழந்து எண்ணம் இழிப்பவர் மேனிரவு அடையார் ஒன்பது கவனிக்கப்படும் வார்த்தைகள் மனங்காப்பு தீச்சலற்ற உடல் இம்முன்றம் தூய்மையாக்கும் துறவிகள் கண்டு வழிகாட்டும் பத்து தியானத்திலே மேனிரவு கிடைக்கிறது தியானமின்றி மேனிரவு கிடைக்காது அடைதலும் இழுத்தலமான இவ்வொரு பாதையில் அறிந்து மேனிரவு பெருச்சதையில் நலம் பதினொன்று பற்றேனும் காட்டாய் அழிக்க வேண்டும் பற்ற காற்றில்தான் பயம் வளர்கிறது அந்த பற்றினை அழிக்க பற்றற்ற இருக்கலாம் துறவியாக பன்னெண்டு பெண்கள் மீதான ஆசை சிறிதளவாயிருப்பினும் அதை நீக்கல் வேண்டும் பால் குடிக்கின்ற பசுவிடம் வளர்வதைப் போல அது வளர்ந்து விடும் பதிமூன்று பற்றுகளை அறு வசந்த காலத்தில் ஆம்பல் மலர்களை பறிப்பது போல் உன் கைகளால் அமைதியின் பாதையை அறுவடை செய் நிப்பான புத்தரின் வழி பதினான்கு மழை காலத்தில் இங்கே உறவேன் பத்திக் காலத்தில் அங்கே உறவேன் என நினைத்து கொண்டே இருப்பவர் அறிவில் வரும் பேரின்பத்தை உணராமல் பதினைஞ்சு காப்பால் என மகனையும் பால் துறம் பசுவினையும் காக்கும் ஆசை கொண்ட புல்லிம்பங்களில் நாட்டம் கொண்டவரை வெள்ளம் அடித்து செல்வதைப் போல மரணம் அடித்து செல்லும் பதினாறு தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் உறவினருக்கும் பாதுகாப்பு இல்லை மரணம் வரும்போது யாரும் யாரும் காப்பது இல்லை பதினேழு இவற்றை புரிந்து கொண்டு உயர்வட்ட மேனிற உடையவர் நிப்பானத்துக்கான தன் வழிகளை தூய்மை ஆக்குவராக இத்துடன் வழிவகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் பல்வகை ஒன்று சிறிய இன்பத்தை கைவிடுவதால் பேரின்பம் அடையலாம் பேரின்பம் அடைய சிறிய இன்பத்தை கைவிடுபவர் பேரறிவர் இரண்டு பிறருக்கு துன்பம் தந்து தம் இன்பம் அடைவரை மீள முடியாய் பகைமை சூழும் மூன்று செய்யனவற்றை செய்யாமல் கூடாதவற்றை செய்பவர் சேருக்கும் கவனம் இன்று துன்பம் தரும் பற்றானை பெருக்குகிறார் நான்கு மனவாளியில் உடலை பழக்க செய்யக்கூடாது வற்றை தவிர்க்கு செய்வனவற்றை செய்து வருபவர்க்கு பற்றிகள் முடிவிக்க வரும் ஐந்து அசை எனும் தாயையும் ஆணவம் எனும் தந்தையும் போன்ற மனம் ஐன்போரி இல்லங்களை வென்று பிறவி நாட்டை அழிக்கப்பற்றெனும் அறையினை வென்று அறவோர் துன்பங்களை விடுக்கிறார்கள் ஆறு ஆசை எனும் தாயை ஆணவம் எனும் தந்தை கொன்ற ஐந்தாண்டுகளை வென்று அறவோர் துன்பங்களை விடுக்கிறார்கள் ஏழு எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தியானத்தில் மகிழ்கிறார்கள் எட்டு எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தமத்தையே சிந்திக்கிறார்கள் ஒன்பது எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகவலும் இடைவிடாமல் சங்கத்தே சிந்திக்கிறார்கள் பத்து எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தியானத்தையே சிந்திக்கிறார்கள் பதினொன்று எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் அகிம்சையில் மகிழ்கிறார்கள் பன்னெண்டு எப்போதும் விழிப்பு கொண்டே புத்தரின் சீடர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தியானத்தில் மகிழ்கிறார்கள் பதிமூணு உலகத்தை துறந்து துறவியதால் அரிது இல்லரும் துன்பம் பிறப்பு பிறப்பிலிருந்து விலகி துன்பம் தொடராமல் இரு பதினான்கு தம்மத்தின் முழு நம்பிக்கையும் மேல் அறிவும் உடையர் புகழ் செல்வம் உடையமே சேலும் இடமெல்லாம் சிறப்பு உடையவர் பதினைஞ்சு தொலைவில் இருந்தே இமையும் தெரிவது போல் நல்லவே தெரியும் அருகிலே இருப்பினும் மீது அம்பு தெரியாததை போல தீமைகள் தெரியாது பதினாறு தனிமையில் அமர்ந்து தனிமையிலிருந்து தனிமையாய் தியானத்து தனிமையில் அடக்கமாயிருப்பவர் காட்டிலும் மகிழ்வர் இத்துடன் பல்வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் தீமை வகை ஒன்று பொய் உறுப்பவர் துன்பநிலை அடைபவர் தீமை ஒன்றை புரிந்துவிட்டு தான் செய்யவில்லை என்பவர் துன்ப நிலையை அடைவர் இருவரும் தீயவர் இருவரும் ஒன்றாய் உள்ளவர் துன்ப நிலை அதிகம் இருக்கும் இருப்பிடத்தில் இரண்டு மஞ்சள் ஆடையை கழித்து வரை அணிந்தவர் இடத்திலும் தீயவர் ஒழுகவர் அவரின் வார்த்தைகளும் செய்யகளும் தீயவை அவர்களும் துன்பத்தில் உள்ளவர் மூன்று வார்த்தைகளிலும் செய்யகளிலும் ஒழுக்கம் இல்லாதவர் துறவியரொன்னும் பிச்சையை உணர்ந்தவை விட செய்வனத்தில் எரியும் இரும்பு பந்தையை உண்ணலாம் நான்கு ஒழுக்கத்தில் விழிப்பட்ட பிரம்மனை நேசிப்பவர்க்கு மதிப்பு போகும் பாவம் தொந்தரவான தூக்கம் அஞ்சனுக்கு பழி தூக்க நிலை இவை பரிசு ஐந்து மதிப்பற்ற தீமையுற்ற தூக்கத்தில் இருப்பார் நடுக்கத்தில் இருக்கும் மானும் நடுக்கத்தில் இருக்கும் பெண்ணும் கடிப்பெரும் இன்பம் மிகச்சிறியது அதற்கான தண்டனையோ பெரியது பிரம்மனை நோக்காது இருப்பது நலம் ஆறு தவறாக பறிக்கப்படுகையில் கைகளை துன்புறுத்தும் குசுப்புல் போல துறவியும் தவறாக பயன்படுத்தினால் துன்புறுத்தும் ஏழு உறுதியற்ற செயல் தவறான பழக்கம் ஐயத்துக்கு இடமான தூய்மை இவை ஏதும் பலம் அளிப்பது இல்லை எட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்க அற்றலோடும் ஒழுங்கோடும் செய்க தவறிய துறவி பெரும் தூசியை தான் சிதர் அடிப்பார் ஒன்பது தீச்செயல் செய்யாது இருப்பதே நல்லது அது துன்பம் தரும் நன்மையை செய்வது நல்லது அதற்காக ஒருவர் போதும் துன்பம் அடையார் பத்து எல்லைப்புற நகரம் ஒன்று ஊர்ப்புறமும் வெளிப்புறமும் கடிக்காவல் புரியப்பட்டுவதை போல் காத்து கொள்ள வேண்டும் தன்னை எந்த நல்ல வாய்ப்பும் நழுவ விடுவதற்கன்ற வாய்ப்புகளை விட்டவர் வீழ்வல் துன்பத்தில் பதினொன்று வெக்கப்பட வேண்டியதுக்கு வெக்கப்படாமல் வெக்கப்படக்கூடாததுக்கு வெக்கப்படுபவர் தவறாக பாதையில் துன்பத்தை அடைவர் பன்னெண்டு அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சாமல் அஞ்ச வேண்டாதற்கு அஞ்சபவர் தவறான பார்வையால் துன்பத்தை காண்பர் பதிமூன்று கூற்றத்தில் கூற்றமின்மையும் கூட்டமின்மையில் கூற்றத்தையும் காண்பவர் தவறாக பாதையில் துன்பம் அடைவர் பதினான்கு தவறை தவறாகவும் சரியை சரியாகவும் உணர்பவர்கள் சரியாக பார்வையால் இம்புறுநிலை எய்துவார்கள் இத்துடன் தீமை வகை முடிதுள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் யானை வகை ஒன்று வில்லில் இருந்து விரைந்து வந்த அன்புகளை போட்களத்தில் யானை தாக்குவதைப் போல பழிச்சொற்களை நான் பொறுத்து கொள்கிறேன் ஏனென்றால் உண்மையில் தீமையானவர்களே உலகில் அதிகம் இரண்டு பழக்கிய யானைகள் மக்கள் கூட்டத்தின் முன் செல்கின்றன பழக்கிய யானைகள் மீதே மன்னன் வருகிறார் தீச்சொக்கலை பொறுத்து கொள்ள பழகியவர்களே மக்களில் மேலானவர் மூன்று பழக்கிய குதிரைகள் சிறந்தவை வலிமுள்ள துதிக்கு கொண்ட பழக்கிய யானைகள் சிறந்தவை என்னும் தன்னை அடக்க பழகியவரே ஆக சிறந்தவர் நான்கு எதன் மூலமாகவோ இதுவரை போயறியாத நிப்பானத்திற்கு போக முடியாது ஆனால் தன்னை தானே அடக்கி ஆள்பவர் அடையலாம் அதை ஐந்து சுதந்திரமாய் இருக்கும் காலத்தில் தனுப்பாலா யானை உண்ணாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது பிடிபட்ட பிம்போ தன் கட்டனை நினைத்து ஏங்குகிறது ஆறு சோம்பலும் பெருத்தீனியும் தூக்கவும் நன்றாக நீதி ஒன்றையும் பன்றி சகதியில் குறுப்பதைப் போல குரல்வதும் கொண்டவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பர் ஏழு கடந்த காலங்களில் இந்த மனம் இன்பத்திற்காக அதன் போக்கில் அலைந்தது ஆனால் இப்போது மேலறிவோட மனத்தை கட்டுப்படுத்துகிறது ஒரு யானை பாகன் தன் யானையை கட்டுப்படுத்துவது போல் எட்டு மன ஓர்மையில் மகிழ் மனத்தை காத்துக்கோள் சேற்றில் சிக்கிய யானை தன்னை வெளியில் இழுப்பது போல் தீய சேற்றிலிருந்து நீயே உன்னை இழுத்துக்கோள் ஒன்பது உலகையில் நல்லறையும் நன்னடத்தையும் மேனறியும் உடையவர் நட்பாய் கிடைத்தால் மகிழோடு வாழ்கையெல்லாம் துரங்களையும் தாண்டி பத்து நன்னெறியும் நன்னுலக்கமும் உடையவரின் நட்பு இலையான் தன் அரசை விட்ட தனியனாய் வந்த மன்னனைப் போல் தனியாய் வாழ்காட்டில் தனியாய் இருக்கும் யானை என பதினொன்று அறியாவிடே உள்ளோருட வாழ்வதே வீண்டும் தனியாய் வாழ் தீமுகையில் ஏதுமற்ற சுதந்திரமாக ஒரு காட்டு யானை போல் பன்னெண்டு உதவும் நண்பர்கள் சூழ இருப்பது சிறந்தது இருப்பதை கொண்டு சிறப்பது நல்லது இருக்கும் போது மரியாதை கூடுவது உயர்ந்தது தூக்கங்களில் இருந்து விடுதலை ஆவது மகிழ்வானது பதிமூன்று இவ்வுலகில் தாய்க்கு கடனாற்றுவது சிறந்தது தந்தைக்கு கடனாற்றுவது சிறந்தது துறவிகளுக்கு கடனாற்றுவது சிறந்தது உயர் உற்றோர்க்கு கடனாற்றுவது சிறந்தது பதினான்கு அசைக்க இயலா தம்ம நம்பிக்கை நல்லது நல்லது அறிவை சேகரிப்பது தீயன செய்யாதது இருத்தல் நல்லது மேநிலையை இறுதிவரை காப்பது நல்லது இத்துடன் யானை வகை முடிந்துள்ளன வணக்கம் නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස வணக்கம் அவா வகை ஒன்று எப்படியேனும் வாழ்பவரின் ஆசை மெல்ல படரும் கொடி போல் வளர்கிறது காட்டில் மரணத்திற்கு மரம் தாவும் குறைங்கனை போல வாழ்வின் என்று வாழ்வுக்கு அவர் தாவுகின்றன இரண்டு ஆசை தாகத்தால் அபகரிக்கப்பட்டவரின் துயரம் மலக்கு பின் கோரைப்புள் வளர்வதென வளரும் மூன்று ஆனால் வெல்வதற்கரிய அவாவினை வென்றுவரின் துயரம் தாமரை இலையில் ನೀರ್ತುಳಿ ஒட்டாமல் விழுவதென வீழும் நான்கு எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வாத்துக்களை ஆசை வேரை அகல் எய்ந்து என்றுங்கள் வெட்டுவேர் வாசனை விரும்பி அகழ்விதை போல விடாதீர்கள் தீயனை குறையை தாக்கும் பெரும் வெள்ளம் என மீண்டும் மீண்டும் தாக்கும் தீயன் உங்களை வெல்ல ஐந்து வெட்டப்பட்ட மரத்தின் வேல்கள் அழிக்கப்படாமல் இருப்பின் மீண்டும் துளிர்க்கும் ஆசை வேல்கள் கிள்ளியேறிய இலையாயின் துயரங்கள் மீண்டும் துளிர்க்கும் ஆறு போரியின் பங்கல் பெருகும் ஆசையுடையவரே அலைகளென துன்பம் வந்து தாக்கும் ஏழு ஆசை ஊற்றியும் வெள்ளம் பரகிறது எங்கும் மெல்ல படரும் துயரக்கொடி வியாபிக்கிறது வெளியை இதை காணும் மேன் அறிவு அதன் வேர்களை வெட்டுகிறது எட்டு மனிதரின் இன்பம் மயக்கும் தன்மை உடையது இன்பத்திற்கு தம்மை அர்ப்பணித்து அதையே தேடுகின்றனர் மனிதர் பிறப்பையும் அழிவையும் அதனாலேயே அடைகின்றனர் ஒன்பது அவாவினால் முற்றுகையிடப்பட்ட மனிதர்கள் கண்ணியில் சிக்கிய முயலை போல் நடுக்குகின்றனர் தடைகளாலும் தடைகண்களாலும் துயர்கின்றன பத்து அவாவினால் முற்றுகை இடப்பட்ட மனிதர்கள் கன்னத்தில் சிக்கிய முயலை போல் நடக்குகின்றன துயரனை துடைக்க ஆசையை அகற்றுவாராக துறவி பதினொன்று ஆசைகள் ததும்பும் இல்லற காட்டை விட்டு துறவி நல்லற காட்டுக்கு செல்லும் ஒருவர் இல்லறம் நாடுகிறார் வாப்பார் விடுதலை அடைவதர் மீண்டும் விலங்கனை வேகமாய் தருப்பதே பன்னெண்டு இரும்பாலோ உலகத்தாலோ கட்டையாலோ செய்யப்பட்ட விலங்கை விட நகைகள் அணிகள் குழந்தைகள் மாணவிகள் மீது வைத்திருக்கும் பற்றே வலிமையான விலங்கு பதிமூன்று இந்த பற்ற வலியமானது அறிவர் கூறுகின்றன கரட்டி வீசப்படக்கூடியது எனினும் தளர்த்துவது கடினமானது அறிவர் அதை அறுக்கின்றன உலகிலிருந்து வெளியேறி உடல் இச்சைகளை துறந்து பதினாலு உடல் இன்ப ஆசைக்கு அடிமை ஆனவர்கள் தான் காட்டிய வலையில் தானே சிக்கும் சிலந்தியைப் போல அந்த வெள்ளத்தில் விழுகின்றன அறிவர் ஆசை காட்டுகளே அறுத்து நடுகின்றன எல்லா துன்பங்களும் நீதித்து பதினஞ்சு இறந்த காலம் போகட்டும் நிகழ்காலம் போகட்டும் எதிர்காலம் போகட்டும் எல்லாம் வற்றிலிருந்தும் விடுபட்ட மனத்துடன் இருப்பின் முடிவை அடைந்த பின் பிறப்பும் அழிவும் கிடையாது பதினாறு தீய எண்ணங்களால் குழம்பியும் பெரும் இச்சை உடையவராகவும் இன்பங்களையே சிந்திப்பவரும் அதிகமான பற்றினை வளர்ப்பவரும் தீயனுடன் பிணைப்பை வலுவேற்றுகின்றன பதினேழு தீய எண்ணங்களை அழிப்பதில் மகிழ்ந்தது உடல் அசத்தும் நீக்கும் தியானத்திலிருந்து மன ஓர்மை உடையவர் பெற்றேன் இறுதியை அடைவர் தீயனி தலையை அறுப்பவர் பதினெட்டு துறவின் இலக்கை அடைந்து பயமற்ற பற்றற்ற எச்சிகளில் இருந்து வாழ்வின் முற்றுக்களை எடுத்துவருக்கு இதுவே இறுது உடல் பத்தொன்பது ஆசைகள் அழிந்து அறிவில் திறன் பெற்று எழுத்துக்குள் பொருள் அறிந்து தொண்டர் அறிந்து மேனிறவு பெற்ற மேன் மனிதர் இறுதி உற்றவர் இருபது நான் எல்லாம் வற்றியும் கடந்தேன் நான் எல்லாம் வற்றியும் துறைந்தேன் நான் எல்லாம் வற்றியும் விட்டேன் நான் அனைத்தில் இருந்தும் விடுதலையானேன் நான் ஆசைகளை அளித்தேன் நான் நான்கு உண்மைகளை உணர்ந்தேன் நான் எப்போதும் யாரை ஆசா நின்பேன் இருபத்தி ஒன்று உண்மை எல்லாம் தானத்தையும் விஞ்சுகிறது உண்மையின் நறுமணமெல்லாம் மனங்களும் விஞ்சுகிறது உண்மையின் இன்பமெல்லாம் இன்பங்களும் விஞ்சுகிறது அவாவே அறுத்தவர் எல்லாம் துயரங்களும் வெல்கிறார் இருபத்தி ரெண்டு செல்வங்கள் மூற்றாலை அளிக்கின்றன நிப்பானத்தை தேடுபவரை அல்ல செல்வத்திற்கான மூச்சுகளில் ஆசையால் அவர்களே அவர்களை அளிக்கின்றன இருபத்தி மூன்று காலங்கள் வயல்களை சேதும் செய்கின்றன இச்சைகள் உயர்களை சேதும் செய்கின்றன இச்சைகளை அறுத்தவர்களுக்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது இருபத்தி நான்கு காளைகள் வயல்களை சேதும் செய்கின்றன வெறுப்புயர்களை சேதும் செய்கின்றது வெறுப்பு ஆற்றுவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது இருபத்தி ஐந்து காளைகளை வயல்களை சேதும் செய்கின்றன மயக்கம் முயர்களை சேதும் செய்கிறது மயக்குற்றுவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது இருபத்தி ஆறு காலையில் வயல்களை சேதும் செய்கின்றன ஆசையுயர்களை சேதும் செய்கிறது ஆசை அற்றவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது இத்துடன் அவா வகை முடிந்துள்ளன வணக்கம்